காருடே நித்தியம் சஞ்சித்தயேவம் யோகயுக்தோ ஜனாயுக்தோ ஜனார்தனம் சாட்சியரக்ஷாம் பராம் மன்யே मोहिनश्च्युताश्रयम् मोहिनश्चियच्युताश्रयम् नित्यम् सञ्चिन्तयेद्देवम् नित्यम् सञ्चिन्तयेद्देवम् யோகயுக்தோ ஜனார்தனம் பகவான முக்கியம் ஒரு தடவை நினைக்கணுமா அதை நினைப்பதற்கும் எத்தனையோ அந்தராயங்கள் அடைஞ்சல்கள் வருவான் பகவான் நினைப்பதற்கு கோடியும் செத்துவா ஹரிஸ்மரேத்துன்னா சாஸ்திரத்துல கோடி அடைஞ்சல் வருவான் பகவான் நினைக்கிறதுக்கு அத்தனை கோடி அடைஞ்சலையும் விட்டு விட்டு உட்கார்ந்து நினைக்கணுமா பகவானே ஹரிஸ்மரணம் பண்ணணுமா கூட்டி இடைஞ்சல் வருவான் ஈஸ்வரனை ஸ்மரிக்க ஆக்கி சாப்பிடறதுக்கு நூறு அடைஞ்சல் வருவான் ஸ்நானத்துக்கு ஆயிரம் அடைஞ்சல் வருமா இப்படி எல்லாம் வருமா அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டுதான் ஸ்நானம் பண்ணணும் கிளம்ப ஸ்நானம் பண்ணுவோம் எத்தனை பண்ற போது அங்கிருந்து எக்ஸ்பிரஸ்ல ஒரு லெட்டர் வரும் அதை பிரிச்சு பார்ப்பனா ஸ்நானம் பண்ண போகணும் அப்புறம் பார்த்து பொண்ணு போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படி யோகயுக்தோ ஜனார்த்தனம்னா இந்திரியங்களை அடக்கி நித்தியம் ஒரு முறை பகவான ஸ்மரிச்சு பண்ணும் நித்தியம் சஞ்சிந்தேவம் யோகயுக்தோ ஜனார்தனம் ஜனானு அர்த்தயதி பிரணயதி ஜனார்தன நம்ம மனதில் இருக்கிற துக்கம் எல்லாத்தையும் அப்படியே நித்தியம் நாம் பெருக்கி தள்ளிவிடுவோம் பகவான் உள்ள இருந்து நம்ம மனதில் என்னென்ன வேண்டும்னு கோர்றோமோ அதெல்லாம் கொடுக்கணும் பிரபு அவனை ஜனார்தன நித்தியம் ஒரு முறை நல்ல முயற்சியுடன் நினைச்சு பண்ணுமா ஸ்மரிச்சு பண்ணுமா அப்படி நினைச்சுட்டா அவனுக்கு ஒரு விதமான அடைஞ்சலே உத்தரம் பண்ண முடியாது அவன் பிரம்மாவா இருந்தா கூட பண்ண முடியாது அர்த்தம் கஹானாக்க அவன் பிரம்மதேவனா இருக்கட்டும் இந்திரனா இருக்கட்டும் வருணனா இருக்கட்டும் யாரு சாம் பண்ண முடியும் நாள் கூஹினச்சுதாசிரயம் விஷ்ணு புராணம் கலிகல்மஷமத்யுக்ரம் கலிகல்மஷமத்யுக்ரம் नरकातिप्रदम् वृणाम् प्रजाति विलयम् सद्यः सकृत्कृष्णानुसंस्मृतेः कलिकल्मषमत्युग्रम् नरकातिप्रदम् वृणाम् प्रजाति विलयम् सद्यः சகிருஷ்ணானுசம்ஸ்மிருதேவை பகவான கிருஷ்ணனை கோபாலனை ஸ்மரிச்சு விட்டா போறோம் அதனால எத்தனையோ பாபங்கள்லாம் விலயம் ஜாத்திங்கிறாள் நாசத்தை அடைஞ்சுடுமா பாபங்கள்லாம் பல பாபங்கள்லாம் எத்தனையோ நரகங்களுக்கு போக முடியாத இருபத்தோரு நரகம் சொல்றாள் சாஸ்திரங்கள்ல அது இன்னும் சில பேர்கள் இருபத்தெட்டுங்கிறார் இப்போ இந்த மாகாணம் தாலுகா பிரிக்கிறதுல சண்டை போடுறா பாருங்க இது எங்களுக்கு சேர்க்கணும் அவங்களுக்கு சேர்க்கணும்னு இது நரகத்திலயும் இந்த சண்டை இருக்காமலே அதை சேர்த்து இதோட வைக்கணுங்கிறான் அப்படி எப்படி பண்ணாலும் கடைசியில இருபத்தெட்டு அதுக்கு மேல இல்லை அப்படி எட்டு நரகம்ங்கிறாள் ஒருத்தர் இருபத்தி ஒன்பதுங்கிறாள் இந்த இருபத்தி எட்டு நரகத்தை கொடுக்கக்கூடிய பாபத்தை ஒருத்தம் பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை நித்தியம் கிருஷ்ணாஸ்மரணம் பரம்னு கோபாலனை ஸ்மரிச்சுட்டா எல்லாம் பிரயா பிரயாதி விலயம் உண்டாள் சத்யா பிரஜாதி சத்யா பகவான் அப்படி ஒரு முறை கொஞ்சம் தொடர்வா கொஞ்சம் நினைக்கணுமா பகவான் அப்படி கிருஷ்ண அனுசம்ஸ்மிருதே அனுஸ்மரணம்னாக்க க்ஷணிக்ஷணி ஸ்மரணம் அப்படி எப்போவாவது நினைச்சா போதும் அவன் அப்படி சாப்பிட்டு உட்காந்துருக்க போது சித்த கிருஷ்ணான்னு ஸ்மரிக்கிறது சித்த படுத்துக்கிற போது நினைச்சுக்கிறது சித்த வெத்தலை போட்டுக்கிற போது நினைச்சுக்கிறது காஃபி கொடுக்குற போது நினைச்சுக்கிறது பத்னிகிட்ட பேசுறது போது சித்த நினைச்சுன்னு வருது பகவான் இதுக்கெல்லாம் ஏன்னா இதெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அதுக்காக சொன்னேன் பகவான் நினைக்க பொழுது இல்லைன்னாக்க காலம் காஃபி குடிக்காம இருக்கானா ஏகாதசி உபவாசமா இருக்கா பத்து தடவை சாப்பிடறான் இருந்தா இதெல்லாம் மொழினால இருக்கான் அப்போ நினைச்சு பண்றது பகவானே சகிருத் கிருஷ்ணானுசம்ஸ்மிருதேஸ்மிருத்தின்னா அப்படி க்ஷணி க்ஷணி ஸ்மரணம் அனுஸ்மரணம் இஷ்ட இஷ்ட காரியங்கள் செய்த பொழுது அப்படி அதனால சுவாமி கீதையிலே அர்ஜுனா தனிச்சு எனக்கு பூஜை கீதே நைவேத்தியம் உனக்கு பண்ண முடியலன்னா நீ நித்தியம் ஏதாவது உனக்கு ஸ்தானம் ஒரு குடம் ஒரு குடம் மேல எடுத்து விட்டு மாட்டியோ அப்ப இக்கரோஷி எதாசி எஜ்ஜுகோஷி ததாசி அது கிருஷ்ணார்பணம் சொல்லிவிடு ஏலஸ்னாசி உனக்கு இலையில சாதனம் வந்து வைப்பாளோ இல்லையா வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எடுத்து தங்குறிய கதையே அதை பகவானுக்கு சொல்லிட்டு தந்தேன் அப்புறம் திருக்கரூஷி எதஸ்னாசி அப்படி நீ நிச்சயப்படி உன்னுடைய கிரகத்தியத்துக்காக செய்த காரியங்களையாவது கிருஷ்ணார்பணம் சொல்லிவிடுன்னு கடைசியில சுவாமி அவ்வளவு கருணையா போய் சொல்லியிருக்காரு ஹிந்து மதத்தை போல சுலபமா பகவானை ஆராதிக்கிறதுக்கு மார்க்கம் என்ன மதம் வேறு மதம் இல்லவே இல்லை பாக்கி மதங்கள் எல்லாம் உன்ன சொல்லுவோம் அது இல்லைன்னா உடனே அபராதம் தான் அவன் இத்தனை அபராதம் கொடுக்கணும் நாட்டுக்கே மேனி கோவில் கொள்ளா இல்லைன்னா ஒரு வீடு எழுப்பிடுவோம் அவன் அப்படி அப்படி கொண்டு பயந்து கொண்டு போய் கொடுப்பண்ணேன் இது அப்படி இல்லாம இல்லை பயமே இல்லை நிர்பீகனா பகவான பஜிக்கலாம் ஏதாவது நாம் பண்ற போது பகவானுக்குன்னு தான் போறோம் வணங்கணும் கட்ட வேண்டியது இல்லை ஒன்றும் ரெண்டனா மூணா ஒன்றும் இல்லை அபராதம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வைக்கிறது இப்படி அதி சுலபமான மதம் இந்து மதம் एकस्मिन्नप्यतिक्रान्ते मुहूर्ते ध्यानवर्जिते दस्युभिर्मूषितेनैव युक्तमाक्रन्दितुम् भृषभृषम् एकस्मिन्नप्यतिक्रान्ते मुहूर्ते ध्यानवर्जिते दस्युभिर्मूषितेनैव விஷ்ணு புராணத்துல கீழே கருட புராணம் இங்க புராணம் ஸ்கந்தம் எல்லாத்தையும் இல்லை வர இது விஷ்ணு புராண வச்சனம் இது விஷ்ணு புராணத்தை சொல்றானா முப்பது முகூர்த்தம் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரி ரெண்டும் சேர்ந்து அறுபது நாழி இருக்கு இந்த அறுபது நாழிகையில ஏதாவது ஒரு மணிக்கு ஒரு இரவு பகவானே அறுபது நாழிகையில ஏதாவது ஒரு நாழிகையாவது ஒரு நாளைக்கு சுவாமிய நினைக்கணுமா அப்படி நினைக்காம ஒரு நாளைக்கு போட்டான்னா என்ன பண்ணம்னா ராத்திரி இவன் தேடி வச்சிருந்த பொருளை இரும்பு பொட்டிய உடச்சு இவன் வச்சிருந்த பணம் காசு நகை எல்லாத்தையும் திருடம் கொண்டு போனான்னா எப்படி ஒவ்வொரு கத்துவனும் அது மாதிரி ஒவ்வொரு கத்தனம் நாள் ஆஹா நேற்றுக்கு ஒரு நாளைக்கு திங்கக்கிழமை பகவான் நினைக்காம போட்டேனே யுத்தம் ஆக்கிரந்தித்தும் வருஷம் நாள் இறங்கி கத்தணும் தான் மத்தியை விட்டு நேற்று ஒரு நாள் பகவானை ஸ்மரிக்காம போட்டேன் தியானம் பண்ணல நூறு வாய் விட்டாலும் நாள் ஏகஸ்மின்பிராந்தே முகூர்த்தே தியானவர்ஜிதே கட்டணமாம் ஒரு மணிக்கு மணி பகவான் நினைக்கணுமா அப்படி ஏதாவது நினைக்கல ஒரு நாளைக்கு கூறு அலறணும் உட்கால் இறஞ்சி கத்தணும் நான் ரொம்ப பெரிய மகாபாபி ஒரு முகூர்த்தத்தை வீணா பூஜிவிட்டேன் பகவான தியானம் பண்ணாரு தியான வர்ஜித்தேன்னா தியான வர்ஜிதமா பூஜித்தே காலம் கணக்கு இழிவுனே நல்ல காரியம் பண்ணாத காலம்னு இழுவுனா ஒரு மணிக்கு மணி கணக்கு எழுதிக்கான சித்திரகுப்தன் அவன் எத்தனை நோட்டு ஊத்தனை பற்றியும் எழுதியாகும் பாருவோ அவன் பகவானை பத்தி ஸ்மரிக்காத காலம் காலம்னு அதெல்லாம் காலம் இல்லையா எது காலம்னா எந்த காலம் பகவத் சம்பந்தமாக நம்முடைய காலம் நம்மை காக்க வந்த காலம் பாக்கியெல்லாம் நம்ம வந்து குத்தம் சொல்ல வந்த காலம் அது பகவத் சம்பந்தமான பேச்சு இல்லாமல் நடந்த காலங்கள்லாம் நமக்கு இடங்கள் பண்ண வந்த காலம் தான் அது அப்படி ஊர் கத்தனம் சொல்லியிருக்காராம் விஷ்ணு புராணத்துல பராசரம் சொல்லியிருக்காரா விஷ்ணு புராணே ஸ்மிருதோபி கோவிந்த பாபராசிந்தூலராசிவானலா சகிருதோபி கோவிந்த நிரணாம் ஜன்மசதை கிருதம் ஒருமுறை கோவிந்தனை ஸ்மரிச்சு விட்டால் ஒரு தடவை நினைச்சா நூறு ஜென்மாவில பண்ணின பாப கூட்டல வித்த போக்குனா அப்படி எத்தனையோ அராஜ்ய வித்யா வாசனையா கோட்டி கோட்டி கோட்டி கோட்டி வருஷமா குவிச்சு வச்சிருக்கோம் பாபத்தை இருநூறு வருஷமா கொண்டு முனிசிபாலிட்டியில கொட்டின குப்பை மலையா குமிஞ்சிருக்கு அதை தீவிச்சு கொடுத்துருதுன்னா ஏதாவது பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷமாவது ஆரஞ்சிருக்கு எல்லாம் எரிஞ்சு மண்ணா போட்டுருக்கு பெரிய பந்து பஞ்சு புரியும் லட்சம் மூட்டை பம்பாயிலிருந்து மில்லுல பஞ்சு வாங்கி அடிக்கிருக்கான் நூல் பண்ணி வியாபாரம் பண்ண தீ பிடிச்சு விட்டு ஆரோ சுருட்டை குளிச்சு போட்டான் தகுதி தெரியாம போட்டுட்டான் குடிச்சுக்கலாமா லட்சம் மூட்டையும் ஒரு மணியில எரிச்சு போடுது தூல ராசினால் தூலம்னு பஞ்சுக்கு பேரு ராசினா கூட்டம் கூட்டம் கூட்டம் கூட்டமா லட்சம் மூட்டை அடிக்க வச்சிருந்தா தீ பிடிச்சு விட்டுனா ஒரு மூட்டையில பிடிச்சா போதும் லட்சம் மூட்டையும் உடனே எரியுமே தூளராசி அது மாதிரி ஒரு முறை கோவிந்தனை ஸ்மரிச்சால் நூறு ஜென்மாவில பண்ணின பாபம் போடுதான் அப்படி வான்கள் கணக்கு பண்ணிட்டு பல தடவை நினைச்சு போவாள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜென்மாவில பண்ணின பாபங்கள்லாம் போயிட்டு இருக்கும் நிச்சயம் வாழ்க்கை அதனால சுவாமி போய் சொன்னார் பாபங்கள் ஏஷாம் அந்தகத்தம் பாபம் நாள் யாருக்கு பாபங்கள்லாம் விலக ஆரம்பிச்சுட்டோ அவளுக்கு உள்ள நான் தெரியவேன் நாள் பாபம் என்னமா விலகும்னா ஜனானாம் புண்ணிய கர்மனாம் கூட்டாது நல்ல காரியங்கள் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பாபத்தை அப்படி விளக்கின்றே இருப்பாளா ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனா அவன் சுகம் துக்கம் சீதோஷ்ணம் ஒன்னும் பாதிக்காத வாழை ஒன்னும் பண்ணவே பண்ணாத வாழை அவன் எல்லாம் வந்து அனுகூலமா இருக்கும் ஸ்மரிய பகவான போய் ஸ்மரிச்சு விட்டா சிவனா அப்படி ஸ்மரிப்பாளா ஒரு தடவை நினைச்சா நூறு ஜென்மாவில் பண்ண பாப்பம் விழுங்குறாள் நாலனா போட்டா ஐம்பதனாயிரம் பவுன் விழுது சீவலாற்றின்னா எல்லாரும் போடுறான் ஒரு தடவை சுவாமி நினைச்சா நூறு ஜென்மாவில் பண்ண பாப்பம் போடுதுன்னா அதுக்கு எத்தனை பண்ண வேண்டாமோ அவசியம் எத்தனை பண்ணித்தான் ஆகணும் இப்படி விஷ்ணு புராணத்துல சொல்றாளா வாசுதேவே மனோயே ஜபோ सस्यान्तरायो मैत्रेय देवेन्द्रत्वादिकम् फलम् वासुदेवे मनोयस्य जपहोमार्चनादिषु तस्यान्तरायो मैत्रेय தேவேந்திரத்வாதிகம் பலம் விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்லியிருக்காராம் நித்தியம் காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுதோ பஞ்சாட்சரம் பண்ணும் பொழுதோ அஷ்டாட்சரம் பண்ணும் பொழுதோ பகவன் நாமாவை ஜபிக்கும் பொழுதோ சாஸ்திராமத்தமோ கொண்டு ஜபயஜம் நூற்றாள் நேதிக்கு ஜபயஜம் அது அதான் ஜபம் மிச்சத்தே ஜந்து ஜென்மசம்சார பந்தனா எதை ஜபிச்சா இந்த ஜென்மசம்சார சம்சார பந்தத்திலேருந்து கரையவர்மன் கேட்டார் தர்மபுத்திரர் உடனே அந்த ஜபத்தை ஆறாவது கேள்வியை போய் முதல்ல ஆரம்பிச்சு விட்டார்னே பீஷ்மர் பராசரர் பட்டர் பாஷ்யத்துல ஏன் இந்த ஆறாவது கேள்விக்கு முதல்ல பத சொன்னார் பீஷ்மர் முதல் கேள்விக்குன்னா கிமேகம் தெய்வதம் லோகம் உலகத்தில் எந்த தெய்வம் சிறந்ததுன்னு கேட்டதுக்குன்னா பத சொல்லணும்னார் அவர் அப்ப ஜபம் பண்ணிட்டு இருக்காராம் பீஷ்மர் பகவானே அதனால தான் கண்ட மருந்தை உலகத்துக்கு சொல்லிவிட்டாள் விட்டார் ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் புருஷ சபதோச்சிதா அப்படின்னு ஆறாவது கேள்வி போய் தொட்டு விட்டாரே உடனே அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லாரே இப்ப இந்த நாள் பையனா இருந்தா கேள்வி பண்ணு கேட்டபடினா பதில் சொல்லணும் என்னவா நீ சொன்னீன்னு காப்பம் பிரபுத்தின பிரின்சிபால காப்பண்ண அவர் கேட்டல தர்மபுத்திரம் பீஷ்மர் தான் எது ஜபிக்கிறாளோ எது அவசியம் எல்லாருக்கும் முதல்ல க்ஷேமத்தை கொடுக்குமோ அந்த ஜபயஜத்தை போய் சொல்லிவிட்டாளா அதுதான் இன்னொரு காரணமும் நேற்று சொன்னேனே குழந்தைகளுக்கு மனசுல எது படுமோ அதை போய் சொல்லுவாள் முதல்ல அப்படி அவர் மோட்ச காலத்துல இருக்கிற பீஷ்மருடைய மனசுல சுக்கமா அதுதான் போட்டிருக்கு அதை போய் சொல்லிவிட்டார் ஜபம் பண்ற காலத்திலையும் அக்னியில ஹோமம் பண்ற பொழுதும் புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு அர்ச்சனம் பண்ற பொழுதும் பகவான் இடத்துல மனசை வச்சுக்கிட்டே பண்ணணுமா அவன் அப்படி இது எந்த ரோஜா பூ இது ஒரணாக்கு எத்தனை பூ அப்படி கணக்கு பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணக்கூடாது ரொம்ப பேர் பூஜை பண்ணாமல் இல்லை பூஜை பண்ணின்னா இருக்காது கையை மணி அடிக்கிறது மனசு நிஜம் போயின்றது அது திருஷ்டாந்தம் ஞானவாசிப்பத்துல அது சபையில சொல்லப்படாத திருஷ்டாந்தத்தை மனசு இங்கேயும் இருக்கிறதுக்கு திருஷ்டாந்தம் போய் சொன்னாள் ததேவாஸ்வாதித்யந்த பரசங்க ரசாயனம் ஞான வாசிஷ்டத்துல ஞானிகள் வெளியில பேசிட்டே இருப்பாளாம் பிரம்மத்தோடத்துல இருக்குமா மனசு அதுக்கு என்னடா திருஷ்டாந்தம்னா இத போய் சொல்லிவிட்டார் அப்படி ஜப்பம் பண்ற பொழுதும் ஹோமம் பண்ற பொழுதும் அர்ச்சனை பண்ற பொழுதும் வாசுதேவனான பிரபு நடத்துல கோபால நடத்துல மனசு யாருக்கு இருக்கோ அவளுக்கு இந்திர பட்டங்கள்ல மட்டம் தான் சத்தியாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பதம்னு ஒரு பாடம் பலம்னு ஒரு பாடம் இந்திர பட்டம் தரேன் சொன்னா வாண்டாம்பரா அவர் நான் பண்ணிருக்கிறது பெரிய பாசு இதுக்கு இந்த சின்ன உத்தியோகம் எனக்கு வந்துடா வாண்டாம சொல்லுவா பகவானிடத்துல பணத்தை வச்சு இந்த காரியம் வாழ்க்கை ஒரு நிமிஷம் பண்ணட்டும் பூர்வம் அர்ச்சனை ஒரு பத்து காயத்ரி பண்ணட்டும் பத்து சிவநாமா பண்ணட்டும் பத்து பகவன் நாமா நாராயண நாமா பண்ணட்டும் பகவானிடத்துல மனத்தும் மனசை வச்சுன்னு பண்ணிவிட்டா அவனுக்கு இந்திர பட்டங்கள்லாம் மட்டம் நாள் அது நடஞ்சல் தான் இவனுக்கு நாள் வேற இன்னும் பெரும் பதவிக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிற போது இவன் அச்சடுத்தனமா तस्यान्तरायो मैत्रेय देवेन्द्रत्वादिकम् फलम् लोकत्रयाधिपतिम् अप्रतिमप्रभावम् ീശത്രണമ്യ ശിരസാ പ്രഭവിഷ്ണുമീശം ജന്മാന്തരപ്രണയപൂർണത്രജാതം ആശു പ്രണാശമുപയാതി നരസ്യ പാപം ഗാന്ധി പർവാവില് ഭീഷ്മരെ சொல்றாரா ஆச்சாரியால் அதையும் எடுத்துகிறாள் பீஷ்மர் சுமத்தியும் முகத்ரயாதிபதிம பிரதிம பிரபாவம் ஈஷத்ரணம் பிரபவிஷ்ணுமீஷம் பகவானுக்கு அப்படி கொஞ்சம் தலையை வணங்கினா போருமா முக்கியம் அதிபதிம பிரதிம பிரபாவம் ஈஷத்ரணம் யசிரதா பிரபவிஷ்ணுமீஷம் கொஞ்சம் தலையை வணங்கினா போருமாம் நன்னா நமஸ்காரம் பண்ண முடியல ஒருத்தனுக்கு இல்லையே நமஸ்கரிக்க சங்கோஜமா இருந்தது எல்லாரையும் காண்ற ஊர் சில பேருக்கு சுவாமி நமஸ்காரம் பண்ண சங்கோஜமா இருக்கும் கொஞ்சம் அப்படி வணங்கினாலும் போடும் வழிவிட்டா என்ன பண்ணும்னா அது எத்தனையோ ஜென்மாவில பண்ணின பாபம் இந்த பிரணய கால பரியந்தமும் பண்ண போற பாபம் எல்லா பாபத்தையும் சேர்த்தது போக்கிப்படுமாம் ஆசு பிரணாசமுபயாதி நரஸ்ய பாபம் உடனே எத்தனை பாபம் போடுமாம் பல பாபங்கள்லாம் விலகி போடுமாம் எத்தனையோ கோடி கோடி ஜென்மாவில் பண்ணின பாபம் போடுமாம் தலைய கொஞ்சம் ஈஷத் பிரணம்யாள் கொஞ்சம் பிரணாமத்துக்கு எத்தனை பண்ணினவன் இருக்கானே பகவானே அவனுடைய பாபங்கள்லாம் லயத்தடையும் நாள் பிரயுக்தோஷ்டே சம்சார மூலபந்தானாம் உத்வேகநகரோ சாட்சேனாமி நமஸ்கார பிரயுக்த சக்கரபாணி சக்கரபாணியார் ஹரிநாராயணனுக்கு கபடமாய் ஒருத்தன் நமஸ்காரம் பண்ணினான் இது வஞ்சனையா நமஸ்காரம் பண்ணினான் அப்படி பண்ணினாலும் போரும் நாள் அது என்ன பண்ணும் தெரியுமா அந்த நமஸ்காரம் நாள் சம்சார மூலபந்தானாம் சம்சாரத்தை மரண துக்கத்தை அடியோட அறுத்து விடுவான் அவன் ஒரு தடவை கபட்டமா நமஸ்காரம் பண்ணு வாஸ்தவமா பக்தியோட மனமுருகி நமஸ்காரம் பண்றவாளை பத்தி கேட்கணுமா இந்த ஜென்மா இந்த இந்த ஐகிகம் பார பாரலௌகிகம் ரெண்டுலையும் க்ஷேமத்தை கொடுக்குமா அவளுக்கு இந்த கபட்டமா நமஸ்காரம் பண்றவனுக்கு பரலோகத்துல க்ஷேமத்தை கொடுக்குமா இந்த ஊர்ல கபட்டமா ஏச்சு விடுமா அவனே கபட்டமா நமஸ்கரிக்கவனே பரலோகத்துல க்ஷேமத்தை கொடுத்து விடுமா நிஷ்கபடமா நமஸ்கரிச்சவனுக்கு இந்த லோகம் அந்த லோகம் ரெண்டுலையும் நல்லா இருப்பான் க்ஷேமமா இருப்பான் இப்படி எத்தனை புராணம் இருக்கு இப்படி லிங்க புராணம் சிவ புராணம் ஸ்காந்தம் ஸ்காந்தத்திலேருந்து நேற்றுக்கு பகவான நாராயணனை பத்தி சொன்னதெல்லாம் நேற்று சொன்னேன் இப்படி பல தர்மங்களை போய் சொல்லியிருக்காள் முத முதல்ல ராஜசர்மம் ஆரம்பிக்கிற போது பீஷ்மர் சமபுத்தரை பார்த்து ஒன்று சொன்னார் ராஜ்யா ரஞ்சன மிச்சதான் பிரஜைகள் தன்னிடத்துல அன்பா இருக்கணும் தேசம் நல்லா இருக்கணும்னா ரெண்டு காரியம் பண்ணிட்டு ராஜா ராஜ்ய பரிபாலனத்துக்கு ஆரம்பிக்கணும் சீட்ல போய் உட்கார்ற போது என்ன தேவதானாம் தேவதைகளையும் நல்ல வேதத்துக்களான ஞானிகளான பிராமணாலையும் நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு போய் சீட்ல வரணும்னா அப்படி போனா ஜகத்துல ஒரு விதமான துவேஷம் ஒரு விதமான பயம் ஒரு விதமான உத்வாத்தம் வரவே வராதா நம்ம திடீர்னு கட்டி விழுறது பெரிய கட்டணம் லட்சம் ரூபாய் கட்டணம் கட்டிருப்போம்னு போடும் இருநூறு கோடி கடன் வாங்கி ஏதாவது பெரிய திட்டங்கள் போட்டு அணை போட்டுப்போம் தப்புன்னு உடஞ்சிருக்கும் இதெல்லாம் உத்வாத்தம் இதுகள்லாம் வரவே வராதான் முதல்ல ராஜ்யா ரஞ்சனமிச்சதா பிரஜைகளை திருப்தி பண்ணி வச்சு உலகம் நல்லா இருக்கணும் ஒரு விதமான கஷ்டம் வராமல் இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் பூஜாவை வாழ்நாள் முதல்லயே பண்ணணும்னா முதல்ல போய் அவன் சீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த காரியத்தை ஆரம்பிச்சு விடணும் தேவதானாம் திஜானாஞ்ச அப்படி இல்லாம சிஷ்ணு கடைசியில் போய் சொன்னார் சாந்தி பருவம் முடிவுல சிஷ்ணோதரே சதைவ वाक्परुषाश्च नित्यम् अपेतधर्मानि विदित्वा தூராத்தேவாசம் பரிவர்த்தயந்தி தேவதைகள் என்ன பண்றாளா என்னமோ சாப்பிடணும் உள்ள பெறணும் சிஷ்ணோதரே நிறதாக இந்த ரெண்டு காரியம் பண்ணணும் பணம் எப்படியாவது சம்பாதிக்கிறதுக்கு எதை ஒண்ணுமோ அதை பண்ணணும் தேனாக நராக இல்ல குடுக்கல சொன்னபடி நடக்கல உடனே வெய்ய ஆரம்பிச்சுடுறது அஷ்ட நிச்சயம் கடினமா பேசுறது பணம் வேணும் சம்சாரம் வேணும் குழந்தை பிறக்கணும் சாப்பிடணும் இந்த காரியத்தோட ஒருத்தன் நுண்ணா என்ன பண்ணும்னா அந்த தேசத்தையே தெய்வம் தியாகம் பண்ணிவிடுமா தேவாக சம்பதி வர்ஜயந்தி உண்டாள் அந்த தேசத்துக்கு பக்கத்துல கூட தெய்வம் இருக்காதான் എന്നാൽ അപേതധർമാനിധിതാൻ അപേതധർമാക്കളാവാൾ ധർമ്മത്തെ വിട്ടവർകളാം ധർമാനിഹിതാൻ സംപരിവർജയന്തി ശാന്തി പർവ സാരം ഇത് കടയിലെ இப்படி போய் சொல்லி பீஷ்மர் தர்மபுத்தனுக்கு சொல்லி முடிச்சாள் நான் தெய்வமனம் இல்லாமல் ராஜ்யம் ஆளவே முடியாது தெய்வத்துக்கு இடையூறான காரியம் பண்ணினா எதிர்பாராத கவலைகள் எல்லாம் கொண்டு விட்டுடுங்கிறார் ராஜதர்மத்தை போய் படிச்சு பார்த்தா ராஜசம்மம் குண்டு குண்டு ஆயுதங்கையும் இதெல்லாம் என்ன இது ரொம்ப ஜகன்யம் விட்டாள் அவன் யுத்தத்தினால ஜெயம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப மட்டான் அவன் யுத்தம் பண்ணி தன் ஜெயத்தை அடைஞ்சேன்னு சொன்னா அவன் அவமானம் தான் பட்டுக்கணும் அவன் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கினா போலதான் அது நிறைய ஊட்டு வாங்கறதுக்காக வீட்டுக்கு வீட்டு கிருஷ்ணா இதுவும் அரிசி முட்டையும் அது இங்கேயும் கொடுத்து வைப்போம் ஊட்டு வாங்கினான்னு வச்சுக்கோங்க அவன் மனசையே ஊட்டுமே என்னமோ ஜனங்கள் வந்து இது கஷ்டத்தினால நம்ம மட்டும் வாங்கிட்டு தானே ஊட்டு போட்டாலும் நினைச்சுப்பான் அது மாதிரி தான் யுத்தம் பண்ணி ஜெயம் கிடைச்சா பின்ன என்ன அயுத்தேனைவ விஜயம் உத்தம ராஜாவா இருக்கிறவன் சண்டை வராமல் ஜெயம் கிடைக்கும்படியான மார்க்கத்தை தேடுறானே அவன் தான் அவன் சக்தியும் உண்டாகும் ஈஸ்வர் ராஜதர்மத்துல போய் ராஜதர்மத்திலே ஆயுதங்கள் ஈசங்கள் எல்லாத்தையும் சொல்லி சத்ருக்களை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் தெய்வத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசுறாங்க அவன் எந்த தேசத்துல உன் தேசத்துல உங்க மட்டும் இருக்கணும் தர்மபுத்ரான் பீஷ்மர் என்ன மாதேயாச்ச மாதேயாச்சனகா உன்னுடைய தேசத்துல யாசிக்கிற ஏழைகள் நிறைய இருக்கக்கூடாது அவன் பிச்சை வாங்குறவா ரொம்ப பேசிக்கூடாது அதன் தேசத்துல அந்த கஷ்டத்தை முதல்ல நினைச்சு கொள்ளணும் வயதானவர்கள் கதி இல்லாதவர்கள் பர்த்தா இல்லாத ஸ்திரீகள் அவளுக்கு சரியானபடி வீடு இருக்கா சாப்பாடு இருக்கான்னு கவனிக்கணும் ஆனா அவளை கவனிக்காவனா நம்ம என்ன பண்ணிவிட முடியும்னு நினைப்பேன் தெய்வம் உனக்கு எதிராடி ஆயிடும் ஏழை மேல காரை ஏற்றிவிட்டா அவனுக்கு கேஸ் கொடுக்க ஆள் இல்லைன்னா கவர்மெண்ட் கேஸா நடத்துறான் கவர்மெண்ட் பிடிச்சுக்கிறான் போலீஸ்காரன் வந்து அது மாதிரி அங்க அமானுஷ கிருத்த பீஷ்மர் அங்க மனுஷன் இல்லை அவனுக்கு ஆள் இல்ல நம்ம என்ன பண்ணிவிடுவோம் விதவையான ஸ்திரீக்கு சாதம் பட்டி நடந்தா என்ன புதுக்கோட்டையில கடக்கட்டமே என்ன நினைச்சா ராஜா அனாதனா ரோட்ல அலையிறவன் எப்படி போனான்னு நினைச்சா ராஜா அவன் தான் ஒண்ணும் பண்ண முடியாது அவன் கண்ட விட்டு மேல எறிய மாட்டான் கத்தி இருக்குன்னு குத்த மாட்டான் தெய்வம் அவனுக்கா அவன் தலையில கல்ல போட்டுடும் போட்டுன்னு போட்டுடும் அமானுஷ கிருத பரிபவம் உனக்கு ஏற்பட்டுடும் ஜாகிரதே எங்க ஏழைகள் இருக்கா கஷ்டப்படுறாள் அதை போய் கவனிச்சு முதல்ல நிவர்த்தி பண்ணு சுகத்தை எதிர்பார்க்காது அதனாலதான் காளிதாசனா ராஜ்யம்னா என்னன்னா ராஜ்யம் தண்டமிவாத பத்திரம் தன் கையினால பிடித்துக் கொண்ட தாழங்குடைக்கு சமானம்னா காளிதாசன் சாகுந்தலம் டிராமாவில தன் கையினால புடிச்சிருந்த தாழம் கூட வெயிலையும் போக்கும் கையையும் வலிக்கும் கையை வலிக்கிறது வெட்டி எறிஞ்சிடுவோம்னு நினைப்பான் வெட்டி எறிஞ்சா வெயில் அடிக்கும் தலையில அது மாதிரி ராஜ்யம் சுகஸ்திருத்த தண்டமிக ஆத்தபத்திரம் தன் கையினால் பிடித்துக் கொண்ட தாழங்குடைய போல ராஜ்யம் தான் காளிதாசன் கையும் வலிக்கும் சுகமாயும் இருக்கும் அதை போல ராஜ்யம் சுகத்தையும் கொடுக்கும் சிரமமும் இருக்கும் சிரமத்தை பார்க்கக்கூடாது சிரமம் பல பேருடைய ஒரு க்ஷேமத்துக்காக நீ பண்ற சிரமம் சிரமம் கிடையாது அப்படின்னா ராஜதர்மத்தையும் மோட்ச தர்மத்தையும் நிறைய சாந்தி பருவாவிலே சொன்னாள் அப்புறம் விஷ்ணு சஸ்நாமத்தை போய் ஆரம்பிச்சு சொன்னாள் பகவன் நாமாவுடைய பெருமையை தசகம் தசகமா அர்த்தம் பண்ணியிருக்காள் பெரியவாள்லாம் பத்து பத்து நாமாவா மரத்தி பரமஸ்பஷ்டா புஷ்ட புஷ்ட வாமோ விராமோ விராஜோ மார்கோ நேயோ நயோனயா இப்படி பத்து நாமாவை எடுத்துக்கிறது ஒரு ஒரு ஆச்சாரியாலும் அப்படி அர்த்தம் பண்ணியிருக்காள் பத்து பத்து நாமாவா எடுத்துட்டு இந்த பட்டர் சொன்னால் இது ராமாவதாரத்தை சொல்றேன் பரதி பரமஸ்பஷ்டா புஷ்ட சுபேட்சணா ராமா சுவாமி ராமனை பத்தி சொல்லணும்னு பீஷ்மர் அந்த நாமா சொன்னாரா இதுக்கு அவதாரிக்க வைக்கிற போது சொன்னால் அதை மிருதசஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரித்தம் பிரஸ்தூயத்தே பட்டருடைய பாஷ்யம் இனி மறித்தவர்களையும் பிழைக்க செய்யும் ராமராமா கூறப்படுகிறது அத முத்தசஞ்சீவனம் ஸ்ரீ ராமச்சரித்தம் பிரஸ்தூயத்தைங்கிறார் மறிச்சவனை பிழைக்க பண்ணுமாம் ராமச்சரித்திரம் அந்த சரித்திரத்தை சொல்றாள் பரட்சி அளவில்லாத ஐஸ்வர்யம் பகவான் எந்த அவதாரத்துல அளவில்லாத ஐஸ்வர்யத்தை அடைஞ்சால் அவதாரத்துல இல்ல புறமகளே அகிஞ்சனாவயம் சஸ்வது அகிஞ்சன ஜனப்பிரியாக ருக்மிணிட்டு ஒரு நாளைக்கு சுவாமி சொல்றாள் படுக்கையில ருக்மிணி அப்படி விசிறிண்டே இருந்தாள் இலக்கல்லாடியில தன் உருவத்தை பார்த்தாள் நாம் இவ்வளவு அழகா இருக்கிறதுனாலேனா சுவாமி நிச்சயம் நம்முடைய படுக்கறைக்கு வரான்னு நினைச்சிருந்தாளா ஆம்பாவப்பட்டு சுவாமி அந்தராத்மாவுக்கு தெரியாதா அவன் தான் அந்தரையானி ருக்மிணின்னு கூப்பிட்டாள் நீ வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டியே நான் ரொம்ப எனக்கு வர ஃப்ரெண்ட்ஸுகளாவது யாரா காரணம் இதுல வரவாளா இருக்கான்னா அசிஞ்சன ஜனப்பிரியா குச்சேனர் குச்சேனர் திருஷ்ய வயிற்று இதெல்லாம் வந்து நின்ட்டேன் தஸ்மாத் சாயேன நக்கியாடியா மாபஜந்தி சுமத்தியமே இப்படிலாம் சுவாமி சொல்றாள் அங்க அகிஞ்சனன்கிறாள் தன்னை அவருக்கு ராஜ்யம் கிடையாது விருதாவயம் குணைஹீனாக விட்டுபிஸ்லாகிதாமுதா இந்த சன்னியாசிகளும் உன் சூட்டி வாங்க வந்த பிராமணாலையும் என்ன கொண்டாடி கொண்டாடி அதனை நம்பி விட்டியே என்ன கல்யாணம் பண்ணி விட்டியேன்னு சுவாமி சொன்னாள் சுவாமிக்கு ராஜ்யம் கூட இல்லை கிருஷ்ணாவதாரத்துல ராமாவதாரத்தான் பரத்தி அளவில்லாத அளவத்த ஐஸ்வர்யம் அளவுக்கு மூறின ஐஸ்வர்யம் அது ஆறுனா ராமாவதாரம் முத்தாள் பட்டம் இப்படி பத்து பத்து ராமாவா சமையினால் கையில யஜ்னோ யஜ்னப்பட்டது யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாக யஜ்ஞகான்னு ஆரம்பிச்சதுக்கு விஷ்ணு சாஸ்திரநாம ரூபோ ஜபயஜ்யா இந்த விஷ்ணு சாஸ்திரநாமே பகவத் ரூபமா இந்த ஜபயஜ்யமே பகவத் ரூபம்னால் ஏன் முக்கிய யஜ்ஞம் பண்ண முடியலையேன்னு தாபப்படுறவாளுக்கு பெரிய சோமையாருங்கிறோட செய்யணும் வாஜபேயம் முதலிய மகாயாகங்கள் பண்ணினா எந்த பலமோ அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய யஜ்யா அயம் ஜப யஜ்யா இப்படி அர்த்தம் பண்றாங்க பட்டர் ரொம்ப அழகா அர்த்தம் பண்ணிருக்காள் அதனாலேயே நான் ஜெயமங்கலம் அஞ்சாம் பாகத்துல பட்டர் ரொம்ப அழகா அர்த்தம் பண்ண இடங்கள்ல எல்லாம் அது மாதிரி பட்டர் சொல்லியிருக்காருன்னு எழுதியிருக்கேன் கீழே கோபிகா ஜீவனஸ்மரணம் சகசிரநாமத்தை இனிமே எல்லாரும் அப்படி நிறைய பாராயணம் பண்ணும் ஸ்திரீகள் குமாரங்கள் எல்லாரும் பரமக்ஷேமத்தை கொடுக்கும் அவாசியோ சத்தானாம் அசுபம் நித்தியத்தை கொச்சிட்டு ஆமா அந்த ஆத்துல ஒரு அமங்கலமா கண்ணு ஜலம் விட்டு ஒரு சமம் வராதுங்களா சாஸ்திராமத்தை பாராயணம் பண்ணா அதுவும் தவிர்த்து பீஷ்மர் சொன்னால் என்னமோ நான் கண்டுபிடிச்சு என் சாமர்த்தியத்துல சொன்னதாக நினைச்சுவிடாதே ரிஷிபி பரிகீதானுங்கிறார் மகர்ஷிகள் சொன்னதுங்கிறாள் ரிஷினா என்ன அர்த்தம்னா ஜெயினன் மந்திர தரிசனம் பண்ணினவர்கள் மந்திரங்களை கண்டவர்கள் ஆகாசத்தில் இருக்கு வேதம் அதை கண்டவர்களுக்கு ரிஷி என்று பேரு வேதத்திலேயும் சொன்ன நாமாக்கலாம் இதெல்லாம் வேதத்தை அறிந்தவ மகான்கள் அதிலிருந்து சொன்ன நாமாக்கள் ரிஷிபி பரிகீதானி தானி வச்சியாமி பூத்தையே நீ கேமத்தை அடையணுங்கிறதுக்காக சொல்றேன் இல்லாமலா இந்த சமயத்துல என்னால பேச முடியாது சொல்றாள் இருந்த உடனே சிவனாமா அஜய்கிரபாதிர்புத்யாக்கீ श्रुतमेतत्समाम् शतमेतत्समाम् शतमेतत्समाम् नादम् शतरुद्रे महात्मनाम् शतरुद्रे மகாத்மனாம் சதருத்ரி என்கிற நேற்றிதம் சொன்னோமே ருத்ரிகாதிஷ்ணிங்கிற பெரிய இது மகாபிராஷ்டித்தமான ஒரு கர்மா கருடச்சயனத்துல ஹோமம் யஜ்ய கர்மாவிலே ஐஜ்ய சயுக்தமான கர்மாவிலே ருத்ரிகாதிஷன்யாதி கர்மாவிலே உண்டாள் ஒன்னும் வேதத்துல சொன்னது யஜ்ஞ சம்யுக்தம்னு அயஜ்ஞ சம்யுக்தம்னு கர்மா ரெண்டு விதமா பிரிச்சு விட்டாள் யஜ்ஞத்துல கருட ஜெயனத்துல கருடாகாரமா பண்ணி பகவான் அங்க வச்சு பெரிய சின்ன ஹோமம் அயஜ்ஞ சயுக்தமான கர்மாவில் சத்ரு இந்த முத்ரிகாதிஷ்ணியில ஹோமம் அந்த வசோத்தாரே அப்படியே ஒரே அடியா அக்னி வசு தஸ்யாரா விஷ்ணுவசு சத்யைஷாதாரா வசூத்தாரைன்னா என்னன்னா வசூனாக்க பரமேஸ்வரனுக்கும் பேரா விஷ்ணுக்கும் பேரா அக்னினா ருத்ரோவா ஏஷயதக்னி அக்னிர்வசு தஸ்யைஷாதாரா விஷ்ணுவசு தஸ்யைஷாதாரா ஆகினாலே ஆக்னா வைஷ்ணவியச்சா வசூத்தாராஞ்சு ஹோச்சின்னு இருக்கும் அக்னி விஷ்ணு ரெண்டு பேரும் சிவம்தான் ஹோமம் அக்னின்னா பரமேஸ்வரன் அர்த்தம் சொல்லி கொடுத்து வேதமே அக்னின்னா என்னன்னு அக்னின்னு சொல்றதுல எல்லாம் ருத்ரன் ருத்ரன்னா ஆறு அக்னின்னா ஆறு நாள் அக்ரன் நயத்தீத்யக்னி ஏ அதுக்கு நேர எந்த பதம் இல்லையோ அங்க கொண்டு போய் வைப்பவனுக்கு அக்னி என்று பேரு விஷ்ணுன்னா என்னன்னா நடுக்க இருப்பவனுக்கு விஷ்ணுன்னு பேரு அப்படி பரமேஸ்வரனும் நாராயணனும் சேர்ந்து வந்து ஹோமம் வாங்கிக்கிறாரோ அதனாலதான் வாஜாதிபியா திரைஸ்திரிஷத் கோடி தேவதாபியான்னு முப்பத்தி முக்கோடி தேவதைகளும் அதுல வந்து அந்த வசோத்தாரா ஹோமத்தை வாங்கிக்கிறார் வசு வசூனா ஸ்வர்ணத்துக்கு பேரு ஒரே ஸ்வர்ணதாரி என்று அர்த்தம் ஆனா வேதம் போய் விசேஷமா அதுக்கு அர்த்தம் பண்ணி கொடுத்தது வசூனா பரமேஸ்வரனும் விஷ்ணுன்னு அர்த்தம் அப்படி ஹோமம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி எந்த ஸ்ரீருத்ர மந்திரத்தாலே ஹோமம் விதிச்சிருக்கோ அந்த சதருத்ரியத்தில் சொல்லியிருக்கிற நாமா எந்த பரமேஸ்வரனுடைய நாமாவோ அந்த நாமா இது சதரு பரமேஸ்வரனுடைய நாமாக்கள் சதருத்ரியத்திலே யசேஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறாள் பீஷ்வர் சிவநாமா சொன்னாள் உடனே துவாதசாத்தியாளுடைய நாமா சொன்னாள் அப்புறம் மகர்ஷிகள் பிராமணால் எத்தனை பேர்கள் இருக்காளோ அவளுடைய நாமாக்கள்லாம் சொன்னாள் பிராமணால எத்தனை பேர்கள் பக்தர்களாயும் ஜீவன் முக்தர்களாயும் பிரம்மவித்துக்களாயும் வித்துக்களாயும் இருந்தாலோ அவா பேரெல்லாம் சொன்னாள் இத்தனை பேரையும் சொல்லிவிட்டு பீஷ்மர் கடைசியில நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தயே சஹசிரபாதாட்சி சஹசிரநாம்னே சகசிரகோடியுபதாரிணே நம பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினாள் சர்வதர்மங்களையும் சொல்லி கடைசியில ஓயற போது நமஸ்தனந்தாய் சாஸ்திரமூர்த்தையே கவாத்தாலும் பகவத் ரூபமா அவள் நினைச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணாள் ஈஸ்வர் நமஸ்கரிச்சு ஒரு உடனே தர்மபுத்திரனை கூப்பிட்டு சொல்லிக்கிறாள் என்ன சொன்னாள்னா पालयत्वम् प्रजा सर्वा कृष्णः तेस्तु परायणम् तस्तेस्तु परायणम् इच्छोपासनार्थायोपासनार्थाय विरराममहीपतिः विरराममहीपतिः आश्चर्यपडाल् व्यासर् என்ன பாக்கியம் பீஷ்மர் கோபுத்திர கடைசியில கூப்பிட்டு சொன்னாளா என்னன்னா பிரஜைகளை சரியா பரிபாலனம் பண்ணு பகவானே நம்பு தெய்வத்தை நம்பு கோபாலன அண்டு கிருஷ்ணஸ்தேஸ்து பராயணம் உனக்கு பரமாயணம் பரமாத்மாக பகவான் உனக்கு பரமகதி அவனே நீ நித்தியன்னனே പാലയസ്വ പ്രജാ സർവാ കൃഷ്ണസ്തേസ്തു പരായണം ഇങ്ങനെ നാം മൗനവ്രതം വെച്ചിട്ട് പോറേന്നാളാം എതർക്കാഹ നാൾ ഉപാസനാർത്ഥായ ഭഗവാനുള്ള പാർക്ക പോറേൻ ഇന്നമേ പേശപ്പോവതില്ലേ എന്നോട് പേശാതെ നാളാം ഇത്യുക്തോപാസനാർത്ഥായ ஒரு பெரிய மகாராஜா அப்ராமணன் கத்திரியன் கூட்டி ரிஷிகள் பல தேசத்து ராஜாக்கள் பரமாத்மா கோபாலனம் பரம பிரிய பௌத்திராளான பாண்டவர்கள் இத்தனை பேர்கள் இருக்கிற பொழுது நான் என்னமே மௌனம் வரம் போறேன் നിങ്ങൾ പുറക്കൂടുന്നാളാം അമ്പതാം നാൾ നീ വാർന്നാളാം நீலேருந்து ஐம்பதாவது நாள் நான் இந்த சரீரத்தை தியாகம் பண்ண போறேன் அன்னைக்கு வாழ்ந்துட்டாளாம் பிரபீஷஸ்வபுரீம் ராஜன்னே தர்மே கண்ணால ஜலம் விட்டாளாம் தர்மபுத்திரன் என்ன கண்ணால ஜலம் விடுறே மன மனத்த தர்மத்துல போய் உனக்கு ஒரு குறவு இல்லையா ரெண்டு பிரி இந்த ஞாபகம் கஷ்டி நல்ல காரியம் பண்றவன் யாரா இருந்தாலும் கெட்டு போக இந்த ஆறு ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் நாளா ஆண்கள்லாம் அப்படித்தான் சொல்லுவாள் பீஷ்மர் கடைசியில் ஆத்து போனாள் புறப்பட்டு போன்னு சொல்ற போது தர்மத்துல மனசவை நீ க்ஷேமமா இருப்பே புறப்பட்டு இருக்காள் அழுதாளா இன்னும் ஐம்பது நாள் நான் இருக்க போறேன் கூட உத்தரவு இருக்கப்படாது எல்லாரையும் ஆத்து போச்சு விட்டாளாம்ல எல்லாரும் நீங்க போய் அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு சௌகரியமா என்னைக்கு உத்தராயணமோ அன்னைக்கு கொஞ்சம் வாருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மபுத்திர சொன்னா ஹூன் அழகா என்னவா பீஷ்மரே நடுக்காட்டுல போட்டுட்டு பறந்து போனாங்க மனசாகுமோ இவாளுக்கு தங்க தாத்தாங்கிற அபிமானம் இருக்கு விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னாள் அப்ப சொன்னாளாம் பீஷ்மர் இந்த மானசிகமான ஜுவரம் தாபங்கள்லாம் விட்டுடு ஒன்னே ஒன்னு நீ நன்னா நீ தியானம் பண்ணு பகவான நம்பு தர்மத்தை நம்பு அதனால நிச்சயம் உனக்கு க்ஷேமம் உண்டாகும் மனசுல இருக்கிற தாபங்கள்லாம் விட்டு கண்ணாலே நதுக்கு ஜலம் விடுறேன் நாளாம் பீஷ்மர் बभूव कौरव्यः समुहूर्तमरिन्दमाष्णीम् बभूव कौरव्यः समुहूर्तमरिन्दहरजामास चात्मानम् धारणासि यथाक्रमम् ஒரு முகூர்த்தம் சாதாரணமாய் பீஷ்மர் இருந்துவிட்டு சமுத்திராதிகள்லாம் ஆத்துக்கு போச்சலிட்டு உடனே தாரணம் பண்ண ஆரம்பிச்சாலாம் பகவத் ரூபத்தை உள்ள பீஷ்மர் உள்ளேயே பார்க்க ஆரம்பிச்சாராம் வாக்கு மௌனவிரதம் வச்சுக்கிண்டு அப்படி சர்வதர்மங்களையும் ஈடுபட்டு அப்படி வாக் பகவத் ரூபத்தை உள்ள பார்க்க ஆரம்பிச்ச உடனே என்ன மகாத்மாவானவர் அப்படி பிராணாபான வியானோதானாதிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து சுசும்னா வழியாக கீழிருந்து அப்படியே மேல கொண்டு வர ஆரம்பிச்சாராம் பகவத் ரூபத்தையும் காத்தையும் சேர்த்து சேர்த்து மேல கொண்டு வருவாள் பிரம்மரத்திரத்துக்கு வாழ்ந்து அப்படி கொண்டு வர ஆரம்பிச்சாரா அந்த காத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு இன்ச்சு இன்ச்சு இன்ச்சா மேல வரும் எந்தெந்த இடத்துல அந்த காத்து மேல வருதோ அந்த இடத்துல எல்லாம் இருக்கிற ஆயிரக்கணக்கான அம்புகள்லாம் பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு தெரிச்சு விழுதான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை எல்லாரும் கண்டாளாம் அங்கே மகாத்மாவான வியாசாதிகள் நாரதாதிகள் மகர்ஷி மண்டலங்கள் ராஜாக்கள் நாம் கூடியிருந்த அந்த இடத்தில் இது ஒரு பெரிய ஆச்சரியம் நாள் இதம் ஆச்சரியமாக मध्ये तेषाम् महात्मनाम् यद्यन्मुञ्चति गात्रम् हि स्वसन्तनुसुतस्तमुञ्चति गात्रम् हि स्वसन्तनुसुतस्तदा சந்தமுன் பிள்ளையாரு பீஷ்மர் எந்தெந்த இடங்களை விட்டு பிராணவாயுவை அப்படி மேல கொண்டு வராரோ அந்தந்த இடத்துல இருக்கிற பானங்கள்லாம் அந்த பானங்கள்லாம் தெரிச்சு கீழே விழுந்தான் அந்த இடங்கள்ல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போயிருந்தான் யோகத்தினாலே பிராணாயாமம் பண்ணி அந்த காத்த மேல கொண்டு வர வர அந்த காத்த எங்கெங்க கொண்டு வராளோ அந்தந்த இடத்துல இருக்கிற அம்புகள்லாம் பட்டு பட்டுன்னு தெரிச்சு ஆயிரக்கணக்கான அம்புகள் உள்ள பூந்து கிடக்கு அத்தனையும் வழியில தானாக விழுதான் വിഴുന്ന പുന്നല്ലാരി പുണ്ണല്ലാ ഭീഷ്മരുടെ ശരീരം ഭഗവാൻ മൂലയെല്ലോറും ആശ്ചര്യപ്പെട്ടാളാം അത്യാശ്ചര്യത്തിൽ കണ്ടാളാം கண்டாளாம் ஜகாமபித்வாமூர்தானம் പട്ടീന്ന് പിടിച്ചതാം ശിരസ് മണ്ട പിടിച്ചതാം മഹാത്മാവാന ഭീഷ്മർക്ക് വിളിച്ച ഉടനെ അതിലിരുന്ന് ഒരു പെരിയ ഉൽക്കയ ഒരു കൊള്ളിക്കട്ട മാതിരി ഒരു ജ്യോതിഷ് പറത്തി ആകാശത്തിൽ പോയിട്ടാം മഹോർക്കേവീഷ്മൂർധദേശാത്ത് ജനാധിപ പട്ടീന്ന് മണ്ട പിടിച്ച് ഒരു പെരിയ ഉൽക്ക പോയി ஊற்றை போல் கொல்லிக்கட்டை போல் தீயுடன் கூட எரிவது போல் ஒரு நூறு ஜோதிஷ் மேல போச்சான் உடனே தேவதும் திவ்ய புஷ்பவருஷமாம் பீஷ்மருடைய சரீரத்திலே ആകാശത്തില് ദുർഭിവാദ്യമാം ദേവതകളാം വാശ്ചാളാം പാണ്ഡവാ ഒരു മുഹൂർത്തം ബ്രഹ്മപുത്രர் அப்படியே பிரஜாபங்கத்தை அடைஞ்சிட்டாளாம் ஈஸ்வரத்திலேருந்து ஜோதிஷ் வரட்டு போனதே உடனே விதுரன் பாண்டவாள் எல்லாருமா நல்ல சந்தன கட்டையிட்டு எல்லாத்தையும் உடுந்து போட்டு அந்த ஊகவதி நதி கரையிலேயே பெரிய சித்திய உண்டு பண்ணினாலாம் உண்டு பண்ணி அக்னி அக்னிதாகம் பண்ணினாலாம் பிதிவச்சக்ருமேகம் மகாத்மனா பிரம்மமே சம்ஸ்காரம் பண்ணினாலாம் மகாத்மாவுக்கு உள்ள பார்த்தவர்களா இருந்தா அவர்களுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் தான் பண்ணணும் யுக்தமா பண்ணணும் அதுக்கு சொர்ண சகலங்கள்லாம் தங்கத்தெல்லாம் போடணும் அப்படின்னா சொல்லியிருக்காள் சாஸ்திரங்கள்ல கொஞ்சம் மந்திரம் தெரிஞ்சவாளான வாத்தியார் வேணும் இங்கே ஒரு மணி வேதம் வாழ் இருக்கிற ஊர்ல பிரம்ம மேதம் பண்றேன்னா ஒரு மேதமும் பண்ண முடியாது ஒன்றும் நடக்காது பிரம்மவிதாப்னோதிபரம் பிரம்மவிதோ தட்சிணே கர்ணே ஜபதி அந்த அந்த பிராணவியோக காலத்துல ரெண்டு ரெண்டு ரூபாக்கள் பிரபுவிதாப்னோதி பரம் பிரபுருவிவாரணி இது அணுவாகம்னா அது ரெண்டும் இது ஒரு அணுவாக்கம் ஒரு அணுவாக்கம் இந்த ரெண்டு அணுவாகத்தையும் அவ காதல் போய் சொல்லணும் அப்ப புத்திராதிகள் சொல்லணும் சிஷ்யம் சொல்லணும் புத்திரன் அத்தியனம் பண்ணவனா இருக்கணும் அதுக்கு நல்லா வேதத்தை தெரிஞ்சின்றவனா அதுக்காக முன்னாடியே என்ன பண்ணுவா உபனிஷத்து சொல்லி வச்சிருப்பாள் அது என்னத்துக்குன்னு அவனுக்கு புரியாதுன்னு இது கடைசி காலத்துல தனக்கு சொல்லணுங்கிறதா உபனிஷத்தை முதல்ல குழந்தைகளா இருக்கிற போதே சொல்லி சொல்லுவாள் ततो भागीरथी देवी சோதகே கிருத்தே எல்லாரும் தர்ப்பணம் பீஷ்மருக்கு பண்ண ஆரம்பிச்சாள் தர்மபுத்திராதிகள்லாம் அப்போ கங்காதேவி திவ்ய ரூபத்தோடு ஓடி வந்து அலறிண்டு கதறினாளா பீஷ்மர் காலமானதுக்கு ततो கதறினாளாம் பல பிரலாபங்கள்லாம் சொன்னாளாம் பீஷ்மரை பத்தி ரொம்ப கதறிவிட்டாளாம் கங்காதேவி பீஷ்மர் காலத்தனுடைய புத்திரனான பீஷ்மர் காலமானதை கண்டு சுவாமி சமாதானம் பண்ணினாராம் பகவான் கேசவன் கங்கை கூப்பிட்டு சொன்னாலாம் அம்மா மகாபாக்கியம் நல்ல சத்குருக்களிடத்துல அவரை பால்யத்தில் அனுப்பிச்சு பீஷ்மரே அவர் புண்ணிய குரு அஷ்டவசூல உத்தரவர் அந்த வசுபாவத்தை அடைஞ்சுட்டார் திவ்ய ரோகத்தை அடைஞ்சுட்டார் நீ வருத்தப்படலாமா அது கங்கையை சமாதானம் பண்ணி கங்கையை போச்சனாலாம் பகவான் அந்த சோகத்தை போக்க வேண்டிய கிரமம் கொண்டு பாரதத்துல போய் சொல்றாள் எப்படி சொல்லணுமோ அப்படின்லாம் சொல்லி கங்கையை தேத்தி சுவாமி அனுப்பிச்சாலாம் இந்த சரித்திரங்கள்லாம் சொன்னாள் இப்படி பீஷ்மருடைய ஒரு பெரிய நிதியானத்தை சொன்னாள் தர்மபுத்திரா அஸ்வமேதம் பண்ண சொல்லிட்டு போயிருந்தாள் மூணு தடவை அஷ்டமேசம் பண்ணு ஏதாவது பாப்பம் வந்துருச்சு வந்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உண்டு சிலவனுக்கு எனக்கு என்னமோ உடம்புல என்னமோ இருக்கு சார் இருக்கு சார் டாக்டர்கிட்ட அவர் எத்தையாவது விபூதியாவது கொடுத்து அவனை சாப்பிட சொன்னாதான் அவருக்கு அது அப்படி நினைப்பு வந்தவனுக்கு அதான் ஒண்ணும் இல்லை நீங்க மருந்து வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டான் இல்லை சார் என்னமோ இருக்கு எனக்கு உள்ளேம்மா அப்படி சொன்னா ஆமாமா இருக்கு நான் ஒரு மருந்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எத்தையாவது வந்து எத்தனையோ ஒரு பள்ளியோ வியாதிக்கு இல்லாம புஷ்டியை கொடுக்கக்கூடிய மருந்து ஏ பி சி இல்லாம சொல்றாங்க இல்லையா அது இனிமேல் டாக்டர் கேட்டால் தான் தெரியும் அது வச்சியா ஒரு பவுடரை கொடுக்கறது இல்லை ஒரு மாத்திரையை கொடுத்து சாப்பிட சொல்றது அப்படி சாப்பிட சொல்லிவிட்டா இந்த வைத்த இது என்ன மீனோ எனக்கு அது என்ன தெரியுது அதை எத்தியாவது கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தைரியம் வரும் அதை எப்படியாவது கொடுக்கணும் கொடுத்தா தான் சரியாகும் அது மாதிரி சமூகத்திற்கு நாம் என்னமோ தப்பு பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டோம்னு ஒரு எண்ணம் இருக்குது பீஷ்மர் மூணு தடவை அஸ்வமேகம் அதுக்கு அதுக்காக போட்டாள் பாரிமேதை திரிபித் பீதான்னாள் பயந்துக்கிட்டு பண்ணாரா தான் என்ன பாபம் பண்ணிவிட்டோமோ பண்ணிவிட்டோமோன்னு அதனால அஸ்வமேதிக்கு வருவான்னு அஸ்வமேதிக்கு பருவாவிலே அவ அஸ்வமேதம் பண்ணின வைபவம் எல்லாம் போய் சொன்னாள் உடனே வாசிக்கு பருவா வந்து ராத்திரி காலத்துல திருதராஷ்டனை காந்தாரியை குஞ்சி கூப்பிட்டு இருக்கிற போது திருதராஷ்டனை இப்ப என்ன பண்ணா மகாத்மாவான இந்த அங்கிருந்து பார்க்கலாம் திருதராஷ்டனை பார்த்து சொன்னாலா நீ இனிமே பீமன் அன்னம் போட்டு இதை சாப்பிட்டு இருக்கலாமா பவுத்ரிம் பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவது அக்னிசிருஷ்டோ தத்தோதாராச்சதூஷிதா பீமாபவர்ஜிதம் பிண்டம் பீமன் பிண்டம் குடிச்சு அதை சாப்பிட்டுன்னு நீ இருக்கையே பீமன் சரதராஷ்டிரன் காதல விழ முடியா மெத்தனையில ஏறி ஏறிலிருந்து பேசுறதா நிச்சயம் வெய்யதான் அவனை திருதராஷ்டிரம் காதல் விழ முடியா அங்க எங்க இருந்து பேசினா அவன் காதல விழுமோ அது மாதிரி போக்கிரி சாக்கிரிகள் வெய்யும் பாருங்க அது மாதிரி வெய்யதான் திருதராஷ்டிரனை மானம் கட்டவன் நாங்க போடுற சாப்பிட சாப்பிடலாமாடா அங்கிறதான் அவர் காதல விழாம இருக்க முடியாது எத்தனையோ தந்திரம் தந்திரம் பண்ணி பார்த்தாளா திருதராஷ்டிரம் அதைத்தான் கவனிக்கிறானாமே ஜீவனுடைய குரல் கேட்கறது என்னதான் சொல்றாங்கிறானா ஜீவனை சொல்லாதான்னா நான் அவரை சொன்னேனா அவர் பேரை ஏதாவது சொன்னேனாங்கிறானா நான் பேர் சொல்லாமேனா சொல்றேன் இப்படி சொல்றானா இப்படி ரொம்ப பீமன் அந்த அவனுக்கு எவ்வளவு தாபம் இருந்ததோ அந்த குடும்பத்துல அத்தனையும் கடைசியில காட்டிவிட்டார் தெய்வமா இருக்கு அனுகூலமா இருந்துச்சு இவனுக்கு இப்படி இப்படிலாம் சொல்லுவான் பீமசேனன் வேற உத்தர் பேசுறது இல்லையா உத்தருக்கு ரொம்ப வருத்தமா பீமன் அப்படி சொல்லுவதே அப்படி சொல்லாதே சொல்லாதே சொல்லி பார்த்தா காட்டில்லையவன் ரொம்ப தர்தராஷ்டிரம் சொல்லிட்டு இருந்தார் அது எதுவும் தர்தராஷ்டிரம் சாப்பிட்றதே இல்லையா இது மாதிரி சொல்றான்னு தெரிஞ்சு சாப்பிடாம இருக்க ஆரம்பிச்சுட்டாருங்கிறாள் பாரதத்துல அந்த இடங்கள்லாம் வாசிக்கவே முடியாது பாரதத்துல சாப்பிடவே இல்லையா அப்புறம் விசாரிச்சா இது தர்மபுத்திரம் இந்தியாவே அவன் சாப்பிடாம இருக்கிறது அப்புறம் சொன்னாராம் மிதுரம் ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா சாப்பிட்டு ஏன்னு கேட்டாலாம் பீமன் அடிக்கடி ரொம்ப தப்பா சொல்றானா அதை நினைச்சு நினைச்சு அவர் உங்க பிள்ளைகளையும் சாக கொடுத்து இவன் வேறு வரும்னா ஒன்று மண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கான் அதனால சாப்பிடவே இல்லை பட்டி இருக்காருன்றாள் தமிழ்த்தம் நடுவிடுங்கி ஓடி போய் நமஸ்காரம் பண்ணாளா தர்மபுத்திரக்கும் நான் சாப்பிடா இருக்கேன் நீ கவலைப்படாதுங்கிறானா கணவன் ஏன்னா அவர் வருத்தப்படக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கா தர்மபுத்தர் வருத்தப்படக்கூடாது மகாத்மா புண்ணியாத்மான்னு அப்படி இல்லை ஆனவே நான் எங்கேயாவது பரப்பிட்டு பகவான தியானம் பண்ண கங்கா தீரம் பார்க்க போயிடுறேன் சொன்னாளா சரிமுக்கா பரப்பு போறதே தேவையில்லைன்னு அனுப்பிச்சுட்டாள் போற போது காந்தாரியும் கூட போனாலாம் காந்தாரியினுடைய சோழ சதராஷ்டிரம் முடிச்சிருந்தானா காந்தாரிக்கும் கண் இல்லையா அவனும் வந்து பட்டை வச்சு கட்டின்னு இருக்காளா தன் பர்த்தாவுக்கு கண் தெரியலேங்கிற போது தான் வந்து கண் தெரிஞ்சு போகக்கூடாதுன்னு அதுக்காக அவளுடைய கையை தன் தோல்ல வச்சிருந்தாளா குந்தி குந்தி பரப்பிட்டு அவன் முன்னாடி கண் இருக்கு இவளுக்கு இவன் நடந்து போறா இவ தோலை காந்தாரி காந்தாரியினுடைய தோலை பிரதராஷ்டம் பிடிச்சுன்னு பறந்து போனாளா வேற ஒருத்தர் கூட வரப்படாதுன்னு என்ன இனிமே அங்கேயும் போய் பிரதிபந்தகம் வேலைக்காரன் அதுக்கான இந்த துன்பத்தெல்லாம் வேலைக்கு வைக்கணும் போகலாமா அங்க போய் பகவான கங்கையில ஸ்நானம் பண்ணி தியானம் பண்ண போறவும் பரம்புக்காள் துர்வம் பரம்பு பூட்டாள் இது அஷ்டம் அஷ்டமத்திலும் ரசிப்பதற்காக அதனால அஷ்டம் வாசிக்க பருவான்னு அஷ்டம் வாசிக்க வருவா மகாபிரஸ்தான பருவா சொர்க்காரோகண பருவா இப்படி பதினெட்டு பருவா மகாபாரதம் அஷ்டம் வாசிக்க பருவா போய் காட்டுல போய் கங்கா தீரத்தில் ரசித்தாள் மூணு வருஷ காலம் ஆச்சு அப்புறம் பாண்டவாள் அம்மா இருக்காளா குந்தி இருக்காளா காந்தாரி இருக்காளா பிரதராட்சன் இருக்காரா பார்ப்போம்னு இங்கிருந்து போனார் மூணு வருஷம் கழிச்சு போனாலாம் அவ இருக்கிறத தேடி கேடி கண்டுபிடிக்கிறதே சிரமப்பட்டு போயிட்டான் துருக்கும் கண்டுபடாம இருக்கணும்னு இருக்காள் அங்க போய் பார்த்தா பிரதராஷ்டிராதிகள்லாம் போய் நமஸ்காரம் பண்ணாலாம் நமஸ்காரம் பண்ணி விதூரம் எங்க இருக்கான்னு காட்டாளாம் அப்ப சொன்னாலாம் விதூரம் சௌக்கியமா இருக்கா ஆயுபக்ஷோ ஆகாரமே பண்ணுவதில்லை காத்தத்தான் உறிஞ்சரான் உள்ள ஆயுபக்ஷோ உடம்பு ரொம்ப அழைச்சு போய் நீ பார்த்தா கூட உனக்கு இப்ப அடையாளம் தெரியாது உடம்புல அஸ்தி தான் தெரியுது இவனுக்கு சவரண வரும் ஒண்ணும் இல்லை ஒரே அஸ்தி இருக்கு மிச்சம் அதுல வாயில வேற ஒரு கல்ல வேற போட்டுருக்காரு கண்டுபிடிக்க அடையாளம் ஏன்னா மௌனத்துக்காக தலையெல்லாம் ஒரே ஜடையாம் க்ஷவரமில்யாம் ஜட்டி ஜட்டியாம் ஒரே ஜடையாம் வாயில ஒரு பெரிய கூழாங்கல்ல போட்டுருக்காராம் என்னத்துக்காக மௌனத்துக்காகவாம் இங்கேயாவது கல் இல்லாமனா பேசி போடுவான் தவிர கல்ல வாயில போட்டு விட்டா பேச முடியுமோ அடதுங்கிறவனால பேச முடியுது காஷ்யமாம் വസ്ത്രമില്യാം അവധൂതചര്യയാം വസ്ത്രമില്യാം ദിക്താം വസ്ത്രമാം ഉടമ്പ് മൂക്ക ഒരേ முழுக்க ஒரே மலமாம் காட்டுல இருக்கிற புழுதி முழுக்க அவர் மேல கிடக்காம் விதுரர் மேலே அடையாளமே தெரியலையாம் தோ மஹீபதே ஏவம் प्रत्युवाचीनम् इत्येवम् ब्रुवतस्तस्य ஜலீதீதாமுகஸ்கிருஷः இப்படியே இருந்தாளா சதராஷ்டிரம் கண்ணில் படுறதில்ல உயிரோட இருக்கான் எப்பவாவது ஆறு மாசம் அஞ்சு மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை வர வழக்கம் சொல்லிட்டு இருக்காளா அங்கிருந்து வந்துட்டாராம் பேசிட்டு இருக்கிற போது இத்தியேவம் தலையில ஜடையுடன் வாயில பாஷாணத்துடன் கல்லுடன் அங்க அப்படி பைத்தியம் மாதிரி ஓடி வந்தாளாம் மகிபதேன்ற போது பகுதூரத்துக்கு நல்ல தெரிஞ்சாளாம் விதுரர் கண்ணுக்கு இவர் சொன்ன லட்சணப்படி விதுரர் தெரிஞ்ச உடனே இவருக்கு அடையாளம் தெரியுது அவர் எத்தனை அழைச்சு போட்டானா ஓடினாரா நிவர்த்தேமாதிகள் பாண்டவாதிகள்லாம் வந்திருக்கிறத பார்த்தாளா அப்படி வந்தவர் முருகன் ஓடி போட்டாரா இங்க வந்தா பந்துக்கள்கிட்ட வந்தா அந்த வாசனை புடிச்சு விடுன்னு ஜனம் திருஷ்டுவா நிவர்த்ததை ஓடி போனாராம் விதுரன் சமன்வதாவன் அவர் ஓடும் பொழுது பீமாதிகளால கூட ஓட முடியலாம் தர்மபுத்தர் ஓடினாராம் அவரோட தம் அன்வதாவன் ஒருவராக ஓடினாராம் விதுர காட்டுல விரட்டிங்க எல்லாம் இமயமல ஓடுறதுன்னா பிரவிஷந்தம் லட்சாலட்சம் பிரவிஷம் பெருங்காடாவது அந்த காற்று இப்படி ஓடும்பொழுது கண்ணுக்கு தெரிகிறாராம் உடனே தெரிஞ்சாரேன்னு பார்த்தா மறுபடியும் மறையிறாராம் மறுபடியும் இவர் ஓடி போனா கண்ணுக்கு தெரிகிறாராம் தெரிகிறாரேன்னு பார்த்தா அந்த ஓடுறாராம் லட்சாலட்சம் கொச்சி கொச்சி கத்தினாளா தர்மபுத்திரன் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சதே என்ன ஓஹோ இதுதான் கூப்பிட்டு உங்களுக்கு பிரியமான ராஜா தர்மபுத்திரன்னா என்ன பார்த்து இப்படி ஓடப்படாது அனுகிரகம் பண்ணணும்னு கத்தினாளா ஓபோ விதுரராஜாம் தயிதஸ்தே யுதிஷ்டிரா நரபதி ബ്രുവന്മരപതി ஓடி போய் புடிச்சு விட்டாராம் கிட்ட போட்டாளாம் முயற்சியினால் ரொம்ப வேகமாக போய் விதுரக்கிறதுக்கு கிட்ட ஓடினாராம் தர்மபுத்திரன் तस्थौ बुद्धिमताम् वरः புத்திமதாம் வரः विदुरो वृक्षमाश्रित्य कञ्चित् तत्र वनान्तरे மகா புத்திமானான விதுரர் ஒரு மரத்துல போய் சாஞ்சிந்து அப்படி உட்கார்ந்துனாலாம் ஏகாந்தமான பிரதேசத்தில் வர ஒருவரும் இல்லாத இடத்தில் सम्राजाक्षीणभूमिष्ठम् ராஜாட்சீணபூயிஷ்டம் ஒன்றும் இல்லையா சர்வேந்திரியங்களும் வங்கி இருக்கான் மிதுருக்கு அந்த உருவம் ஒன்றுனால மட்டும் மிதுரன்னு தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிப்பட்ட மகாபுருஷனை போய் பார்த்து அஞ்சலி பண்ணி பூஜை பண்ணினாராம் தர்மபுத்திரர் இவரோட அபிஜே மகாபுத்தி பரமாத்மாவனிடத்துல புத்தியை கொண்டு போய் வைக்க வரா இவரும் தெய்வத்தை தேட வரா பிரம்மபுத்திரம் ரெண்டு பேரும் சேர்ந்தது ரொம்ப அழகுதா அபிஜே மகாபுத்தி மகாபுத்திராம் தர்மபுத்திரன் ஸ்ரீகுருதான் புண்ணியாத்மாதான் தன்னுடைய ஸ்ரீயத்தோப்பனார்தான் தெரிஞ்சின்றாராம் அவரை அஞ்சலி பண்ணினான் தான் யுதிஷ்டிரன் உங்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் கண்ணும் கண்ணீரும் ஆதரக்கு நின்றாளாம் இதுரக்கே துரக்கிரோஹமஸ்மீதி வாக்கியமுத்வாகிரதஸ்திதாஸ்ரணேராஜா பிரத்யாஹம் ராஜா அப்ப விதுரர் சம்ஜையினால கண்ணை காட்டி நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாரா ஏஷாக கண்ணுனால ஜாடகாட்டினாலா உன்ன தெரிஞ்சுட்டேன் வந்தத்தேன் தெரிஞ்சுன்னு சொன்னாராம் விதுரல் ராஜானம் சமுதை ராஜானம் சமுதை என்ன பண்ணாராம் அப்படியே ஒரு க்ஷணகாலம் சில காலம் தர்மபுத்திரரை அப்படியே குறுப்பாக பார்த்தாராம் ரெண்டு கண்ணு நாள் யம கொட்டாமலே பார்த்தாளாம் பார்த்தாளாம் பார்த்த உடனே நேத்திரத்தில் உள்ள பவர் முழுக்க தர்மபுத்திரட்ட வந்துட்டார் தர்மேந்திரியங்களுடைய பவரும் தர்மபுத்திரட்ட வந்துட்டார் தர்மபுத்திரனுடைய உடம்பு கணக்க ஆரம்பிச்சுதான் அதுல இருந்து ஒரு பெரிய புஷ்டி ஏற்பட்டு போயிட்டார் அப்படி பார்க்க பார்க்க பார்க்க அவர் தன்னிடத்துல இருக்கிற சக்தி முழுக்க தர்மபுத்திரத்துல அப்படி பாஸ் முடியா முடியாது பண்ணிவிட்டானா உடனே தர்மபுத்திரருக்கே ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய பலம் தனக்கு வந்துட்டது போல மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சான் சாட்சுஷ தீட்சைன்னு சொல்றது தாங்கள் எந்த உபாசக்கா ரொம்ப பிரியம் வந்தவாள் அடங்கு அப்படியே பார்த்துடுவாள் பார்த்து அனுகிரகம் பண்ணிவிட்டா அது அப்படியே போய் பச்சை மரத்துல ஆணி பிடிச்சிக்கிறா போல பிடிச்சிடணும் ஸ்ரீஜா தீட்சையில இப்படி சொல்லியிருக்கா தீட்சைக்கே குடங்கிடம் வச்சு அவனை கஷ்டப்படுத்தி தீட்சை பண்ணி வைக்கிறது அது ஒரு கிரமம் அது அந்த சிஷியனுடைய அதிகாரத்தை பொறுத்தது நல்ல உபாசகாய் ரொம்ப பரம பிரிய சிஷ்யனாய் ரொம்ப சிசூஷம் பண்ணவனா இருப்பான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் தூணி போடும் ரொம்ப வேறன்னு ஒரு தடவை பார்த்து விடுவாள் தன்னுடைய தபசுக்கு அங்க பாசா முடியா அது மாதிரி விதுரர் சர்வசக்தியும் தர்மபுத்திரத்துல வரும்படியா பண்ணிவிட்டாளாம் பண்ணின உடனே மகாத்மாவான தர்மபுத்திரர் போய் தொட்டு பார்க்கிறாரா உடம்பு ஜிமிட்டு கொடுத்தார் கண் அப்படியே எடுத்து கொடுத்தார் சரிதான் இதுவும் சுத்தி அடைஞ்சுட்டார் விவேகதி அடைஞ்சுட்டார் திரும்பின்னு உடனே தர்மபுத்திர போன்னு அழுது காட்டுல இருக்கிற கட்ட முட்டையெல்லாம் கொண்டு வச்சு அந்த சரீரத்துக்கு தானம் பண்ண ஆரம்பிச்சாளா உடனே அசரீர வாக்கு ஆகாசத்திலேருந்து உண்டாச்சா கலேவரமிகைவந்தே ധർമ്മത്തടഞ്ഞവർ സന്യാസി ധർമ്മത്തടഞ്ഞവർ അവർക്ക് അഗ്നിദാഹം പണ്ടപ്പെടാതെ ശബ്ദം ഉണ്ടാക്കിയതാം രാജൻ ആകാശത്രയും ഒരു ശബ്ദം ഉണ്ടാക്കാം இந்த விதுரன் பேர் கொண்ட இந்த சரீரத்தை நீ தாகம் பண்ணப்படாது நெருப்புல போடப்படாது தர்மத்தை அடைஞ்சிருக்காராக்கம் ஆகினால அவரை போய் தாகம் பண்ணப்படாது இது தர்மமாக்கம் இது சாஸ்வதம் தர்மம் இது சந்தியாசி நாளைக்கு சர்வான் லோகான் மகான் லோகான் மகாமுனி சர்வான் லோகான் மகாமுனி ருத்ராஷ்டிரம் எந்த கங்கக்கரையில வசிக்கிறாளோ அந்த இடத்துக்கு யாசர் வந்தாளா யாசர் காலம்பரை வந்தாள் காலம்பரை வந்து கிருதராஷ்டிராதிகளை எல்லாம் பார்த்தாள் அங்கே துரியோகனுடைய பத்னி எல்லாம் ரொம்ப துக்க துக்கிதாளாய் கிருதராஷ்டிரம் இருக்கிற இடத்த கொண்டு வந்துட்டாள் இவர் இருக்கிற இடம் தெரிஞ்சு கொடுத்துட்டியா எல்லாரும் காட்டுல இவர் ரெக்கார்ட் வந்து எல்லாரும் அழகாள் கதறாள் பிள்ளைகள்லாம் ஒரு நூறு பிள்ளை வந்து ஒரு ஒரு பயிருக்கு நூறு சம்சாரம் இரநூறு சம்சாரம் நூறு சம்சாரம் அத்தனை ஸ்திரீகளும் ஏரியா கூட்டம் கூட்டமா வந்து எல்லாரும் இன்னும் இவனுக்காக யுத்தத்துல வந்து உதவி கொண்ட ராஜாக்களுடைய குடும்பங்கள்லாம் தவிக்கிறது அவள்லாம் அந்த ஸ்திரீகள்லாம் வர வந்து அழுறாள் எல்லாரும் அழுது திருதராஷ்டிரம் ஒரு நிமிஷம் பகவான் நினைக்க விட்டாம அங்க வந்து எல்லாரும் தொந்தரவு பண்ணாள் எதிர்ச்சியா யாத்திரை வந்தாள் அப்ப திருதராஷ்டிரம் வருத்தப்பட்டால் இத்தனை ஸ்திரீகளும் என்ன வைக்கிறாளே நான் இந்த பெரிய துக்கத்தை பார்க்கறதுக்கு நான் உட்காந்துருக்கேன்னு அழுதாள் அப்போ வியாசர் ஜலத்துல இறங்கி கங்கையில இறங்கி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாலா யாராருக்கு உங்களை உங்கள் பர்த்தாவை பார்க்கணும்னு தோன்றுதோ பர்த்தாக்களையும் பந்துக்களையும் பார்க்கலனாலும் வருத்தப்படுறது இன்னைக்கு ராத்திரி அஸ்தமிச்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தரிசனம் பண்ணிடுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஜலத்துல இறங்கி என்ன இவா பர்த்தாக்கள் சில பேர் பிரம்மலோகம் போயிருக்கா சில பேர் வருமலோகம் போயிருக்கா இந்திரலோகம் போயிருக்கா யமலோகம் போயிருக்கா எந்தெந்த லோகம் போயிருக்காளோ சர்வான் லோகான் மகா சதோ வியாசோ மகாதேஜா യജ്ഞം ഭാഗീരഥീജലം അവതീവ്യാജുഹാവാഭീവ്യാജുഹാവാഭ സർവാൻ ലോകാൻ മഹാമുനി എല്ലാരും ഒന്നും നന്ദിക്കിരാത്രിന്ന് ഇറങ്ങി കത്തിനാളാം എല്ലോരെയും എല്ലാ ലോകത്തിലും ഇരിക്കുന്നവാളിയും വരണം ശബ്ദ காலம்புரை எட்டு மணிக்கு இவர் சொல்லிட்டார் தரிசனம் பண்ணி வைக்கிறேன் இந்த துரியோதனனுடைய பத்னிகள் இன்னும் பல தேசத்து ராஜாக்களுடைய பத்னிகள் ஏதோ மிஞ்சின குழந்தைகள் போக்குவரத்து தோப்பனை பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் தாத்தா பார்க்கணும்னு நினைக்கிற பேரன்கள் தமையனை பார்க்கணும்னு நினைக்கிற தம்பிகள் தம்பியை பார்க்கணும்னு நினைக்கிற தமையன்கள் எல்லாரும் எப்போ அஸ்தமிக்க போறது அஸ்தமிக்க போறதுன்னு கோட்டி யுகமாயிடுச்சுங்கிறார் வியாசன் ஜகாமதட േഷാം വർഷശതം യേഷാം വർഷശതം യഥാ നിശാം പ്രതീക്ഷമാണാം പ്രതീക്ഷമാണാം വിദൃക്ഷൂണാം മൃതാനൂണാം മൃതാൻ നൃപാൻ നൃപാ കൂട്ടിയുഗമായിടുത്തിങ്கிறாள் இந்த ஒரு பகல் இந்த ஒரு பகல் போகணுமே அஸ்தமனம் ஆகலையே பந்துக்கள் எல்லாம் பார்க்கலாம்னு வியாசர் சொன்னாரே இப்படி ஒரு வழி இருக்குன்னே தெரியலையே இத்தனாளா நமக்கு நீ எல்லாரும் ஆசைப்பட்டிருந்து அஸ்தமனம் வல்லியே அஸ்தமனம் வல்லியே நினைச்சு தவிச்சாளாம பொழுது அஸ்தமன காலம் வந்துதான் வந்த உடனே இந்த மணி நேரம் அனுஷ்டானம் பண்ணிவிட்டு ஜலத்தில் நின்று கத்தினாராம் வியாசர் எல்லா லோகங்கள்ல போனவர்களையும் பேரை சொல்லி அழைச்சி வரணும் வரணும்னு கத்தினாளாம் வியாசர் ஒரு பெரிய சப்தம் ஒண்ணு ஜலத்துல உண்டாச்சா ஜலக்கரையில என்னன்னா ஏராளமான ரசங்களும் குதிரைகளும் സൈന്യങ്ങളും ഉണ്ടായുള്ള ശബ്ദമോ എന്ന ശബ്ദം ഉണ്ടാച്ചാം തഥ ஜலாந்தே ஜனமே ஜனமேஜயா அப்ப சொல்றார் வைசம்பாயனும் ஜனமேஜயரை பார்த்து ஒரு பெரிய சப்தமானது ஜலத்தினுடைய நடுவில் இருந்து ஏற்பட்டுதான் കോടി കോടി രഥങ്ങളും കോടി കോടി കുതിരകളും സൈന്യങ്ങളും ആയുധങ്ങളും ശംഖനാദങ്ങളും ഭേരിവാദ്യങ്ങളും വാശിച്ചുകൊണ്ട് ഒരു പെരിയ കൂട്ടത്തുള്ളി ശബ്ദമാണത് കേട്ടുതാൻ പാണ്ഡവസേനയോ പാണ്ഡവാൾ രണ്ടുപേരുடைய സൈന്യத்துல எத்தனை ஆட்கள் இருந்தாலோ மறிச்சு போனாலோ வாழலாம் அத்தனை பேரும் ஒன்றுக்காளாம் அவர் அவர்கள் எந்த பட்ட கட்சியில் வந்தானோ யுத்தத்துக்கு முதனா புறப்பட்டன்னைக்கு எந்த ட்ரெஸ்ஸோட வந்தானோ வெயிட்டு எப்படி இருந்ததோ அப்போ முகம் எப்படி இருந்ததோ அப்படி வந்தாலாம் எல்லாரும் வந்துட்டாலாம் சர்வே பீஷ்மத்ரோண புரோகமாக सर्वे भीष्मद्रोणपुरोगमाः सैन्य ततस्ते पार्थिवाः सर्वे भीष्मद्रोणपुरोगमाः द्रोणपुरोगमाः ससैन्याश्चलिलात्तस्मात् ஈஸ்வர் துரோணர் துரியோதனாதிகள் விராட்ட பிரபுதிகள் திரௌபதியுடைய பிள்ளைகள் அபிமன்யு கர்ணன் துரியோகாதிகள் ராட்சசோத்குனி யுத்தத்துல யார் யார் மறிச்சாலோ அத்தனை பேர்களும் உயிரோட கூட எழுந்திருந்து கங்கா ஜலத்திலிருந்து வெளியில வந்தாராம் வீரகத்தில் எல்லாரும் வெளியில வராளாம் சர்வே பாசுரே பாசுரேஹாஸ்தே யுத்தத்துல மறிச்சு போனவாளா எத்தனையோ மாசம் ஆயிடுச்சு அவள்லாம் மறிச்சு போய் அவ பத்னி புத்திராதிகள் குழந்தைகள் இருந்து எல்லாம் கங்கக்கரையில வந்து அழுது கிருதராஷ்டிரத்துல தவிக்க பண்ணி வியாசன கண்ணால பார்த்து இத்தனை தபஸ்வர மடத்துல இருக்கிறோம் இந்த அனுகிரகம் பண்ண வேண்டாமா என்று தோணி எல்லாரையும் அப்படி எப்படி திவ்ய ரசத்துல கங்கா ஜலத்துல இன்னொரு முடியாம பண்ணிவிட்டாள் உடனே தங்கள் தங்கள் பர்த்தாக்களை பார்க்கிறாளாம் தேர்ல பாயிராளாம் ஸ்திரீகள் குழந்தைகள்லாம் தங்கள் அப்பான்னு போய் கட்டிக்கிறான் அந்த ராத்திரியில அவ பட்ட ஆனந்தம் என்னன்னு சொல்லி முடியாது விட்டாள் வியாசர் அப்படி திவ்ய ரசத்துல வாழலாம் வந்து அந்த ரசங்கள்லயே எல்லாருமாக ராத்திரி காலத்துல பரமானந்தத்துடன் வசிச்சாளாம் ஆச்சரியபூதம் சித்திரம் படகதம் படகதம் யதா சித்திரம் படகதம் யதா சினிமாவில காட்டுறா போல காட்டி விட்டாளாம் எல்லாத்தையும் சித்திரம் பதகதம் யதாச்சரியபூதம் தந்திரசே ஆச்சரியமா இருந்தா என்ன எத்தனை மாசம் ஆயிடுச்சு அவள்லாம் மறிச்சு போய் ஐயோ வருஷம் ஆயிடுச்சு இவரே இங்க வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆசிரமத்துல வந்து திருதராஷ்டிரம் வசிக்க ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி அவள்லாம் யுத்தத்துல மதிச்சு போயிருக்காள் அத்தனை பேர்களையும் நினைச்சது விதவிழான ஸ்திரீகளும் தோப்பன் இல்லா குழந்தைகளும் பிராதா இல்லா பிராதாக்களும் இப்படி எல்லாரும் வந்து அழுதிருக்காள் வியாசர் எல்லாரையும் வர சொல்றேன் கவலைப்படாங்க அஸ்தமனமான உடனே கங்கா ஜலத்திலிருந்து தேர்ல எல்லாரையும் ஒரே ஜோதிர்மயமா அவரவர்கள் வந்த உடனே பத்னிகள் எல்லாம் போய் வர்த்தாக்களை பார்த்து ஆனந்தப்படுவதும் குழந்தைகள் எல்லாம் தங்களுடைய பிதா பிராதா பந்துக்களை போய் பார்த்து ஆச்சரியப்படுவதும் இப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாளா மகத்ரோ மகர்ஷணம் இது அற்புதம் மனதனால் நினைக்க முடியாத காரியம் இப்படி நடந்ததை நினைச்சா மயிர்க்கு சொல்றதுங்கிறார் வைஷப்பாயனர் மகான்கள் எதை பண்ண முடியாதுன்னு எந்த போய் அந்த கேட்டு இல்லையா அங்க போகும் அதெல்லாம் அந்த திருவாலதான் போகணும் போகணும்ட்டாரா